திருச்சிற்றம்பலம் திருச்சேந்தனார் இயற்றி அருளிய திருவிசைப்பா ஸ்தலம் திருவீழிமிழலை திருச்சிற்றம்பலம் ஏகநாயகனை இமயவர்க்கரசை என்னுயிர்கமுதினை எதிரில் போகநாயகனை புயல் வணர்கருளி பொன்னெடும் சிவி கையாவோர்ந்த மேகநாயகனை மிகு திருவிழி மிழலை விண்ணிழி செழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்று உண்டன உணர்கிலேன் யானே கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மகடலை மற்றவரறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற திற்ற என் சிவனை திருவிழி மிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே மண்டல தொழியை விலக்கியான் நுகர்ந்த மருந்த என் மாறிலமணியை பண்டலரையன்மார் கரிதுமாயடியார் கெளியதோர் பவளமல்வரையை விண்டலர் மலர்வாய் வேறிவார் பொழில் சூழ் திருவீழி மிழலையூராளும் கொண்டலங்கண்டத்தெம் குருமணியை குருகவல்வினை குருகவே தன்னடி நிழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலாம ஊலியை தனே என்னிடை கமலோ மூன்றினுள் தோன்றி எழு சுடரினை அருள் சேர் மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி மிழலையுள் விளங்குவன் பளிங்கின் பொன்னடி கடிமை புக்கி நீ போக விடுவனோ பூண்டு கொண்டேனே இத்தெய்வ நெறி நன்றென்றிருள் மாய பிறப்பர இந்திரஜால பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மேத்தவ நெறி நான் மறையவர் வீழி விழலை விண்ணிழி செழுங்கோயில் அப் தெய்வ நெறியீர் சிவமலாதவமும் அறிவரோ அறிவுடையோரே அக்கன அனைய செல்வமே சிந்தித்து ஐவரோடழுந்தியானவமே புக்கிடவண்ணோ காத்தெனையாண்ட புனிதனை வனிதை பகனை எண் திக்கெல்லாம் குலவும் புகழ் திருவிழி மிழலையான் திருவடி நிழற்கீழ் புக்கு நிற்பவர்தோ பொன்றடி கவல பொடியணிந்தடிமை பூண்டேனே கங்கை நீரரிசேர் கரையிரு மருங்கும் கமல் பொழில் தழுவிய கழனி திங்கள் நேர் தீண்ட நீண்ட மாளிகை சோழ் மாட நீடுயர் திருவீழி தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெருஞ்சோதி மங்கையோர் பாகத்து என்னரோ மருந்தை வருந்தி நான் மரப்பனோ இனியே ஆயிரம் கமலம் ஞாயிரம் முக்கண் சரணத்தோன் பாயிரோங்கை பனி நிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன் வேயிரந்தோழி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சூழ்பொழிலை போயிருந்தேயோ போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி திண்தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லைக்கு அப்பாலாய் தூ எண்ணில் பல்கோடி குணத்தரேர் வீழி இவர் நம்மையாளுடையரே தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரம்மன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக்க நெஞ்சரகன் புறம் கரிகருடன் மரளி வெளிவர் மிகை செகுத்தோன் திக்கேலாம் நிறைந்த புகழ் திருவிழி மிழலையான் திருவடி நிழற்கீழ் புக்கிருந்தவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே உளங்கொள்ள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சொறி தரும் உமாபதியை வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவனை விளங்கொளி வீழி மிழலை வேந்தே என்று ஆந்தனை சேந்தன் தாதையான் களங்கொள அழைத்தால் பிழை குமாடியேன் கை கொண்ட கனக கற்பகமே பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றனை வேடலங்கார கோலத்தின் நமோதை திருவீழிமிழலையூராளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை முதற் கெழுமுதற்கவிடத்தேனே சுவாமி வீழிநாதர் அம்பிகை சுந்தர குஷாம்பிகை திருச்சிற்றம்பலம்